الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فقد يوم میو பெற்றோர்களே அனுபவம் வெற்றிகளை கண்டாமை சமாதார்கள் சாமி அவர்கள் தகவல் எவ்வளவு நான் இவ்வளவு மனிதனுக்கு பின்னால் வேளாண் சாமியை புகழ்களை அல்லாஹ் நிறைவேற்றுவதற்கான அல்லா செல்வத்தோடைய இடமாகிய அல்லாவுடைய மாநிலையிலே நேர காலத்தில் அழைக்கக்கூடிய அக்கறைகளே நண்பர்களே அல்லாவுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயன்படுமாறு பயிற்சி உள்ளது இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரவு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு பேசும் போது மிக அது என்ன தலைப்பு என்றால் அல்லாஹால எங்களுக்கு மிகப்பெரிய எல்லா விளைவுகளையும் மறந்து தோல்விடுகின்ற அந்த நேரம் தான் ஒரு மனிதனுக்கு உலகமான நிம்மதியான நேரம் அல்லாவுக்காக பரிசுத்த பல இடங்களிலே மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற தூக்கத்திலேயே பெருமதியை ஒரு மனிதன் தூங்குவதற்குரிய நேகமத்தை அல்லாஹப்படுத்துகிறான் அன்பான அல்லாவுடைய அதிகாரிகளே இந்த தூக்கம் என்றால் தூக்கம் வராது அன்பமையும் பிறகு பிறகு தூங்குவார்கள் பல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளுக்கும் சில கண்டங்களை குறித்துக் கொள்வதாம் தூக்கம் ஏற்படும் அப்படி இல்லை என்றால் ஏதாவது செய்து மனமான முடிவு கொண்டிருப்பார்கள் திருப்பால் செய்து கொண்டிருப்பார்கள் அல்லாத மூலியமாக ஏதாவது வேறு அலுவலர்களை இருந்து கொண்டுதான் அவர்களுக்கு தூக்க வருகின்ற போதுதான் போய் தாய்க்கு தூங்குவார்கள் அன்பான அவ்வளவு அப்படி இல்லாமல் அவ்வளோ எங்களுக்கு நாங்கள் படித்த இறையத்திலிருந்து துவா ஓடுவது வல்லா எங்களுக்கு உடனே கூட்டத்தை தருவதாக என்றால் அது அலாதையான நியமத்தாக அலாதையான அருள்படையாக இருக்கிறது எனவே அவருக்கு நன்றி செலுத்த நான் நீங்களும் வல்லாமல் கருதியிருக்கிறோம் அந்த வகையில் அல்லாஹ் சுகமான தந்தரை சேர்ந்த அந்த நேரம் தூக்கம் அந்த தூக்கத்திலே ஏற்படக்கூடிய ஒன்று நான் கனவு ஒரு மனிதன் காணக்கூடிய கனவு அதை மனாம் என்று நாங்கள் சொல்லுவோம் அல்வான அல்லாஹுடைய நிலையாளர்களே கனவு சம்பந்தப்பட்ட சில விளைவுகளை ஒவ்வொரு பேசிக் கொள்வதுதான் இந்த பொதுவாளருடைய நோக்கமாக இருக்கிறது ஏனென்றால் இஸ்லாம் எந்த அளவுல கனவை பற்றி பேசியிருக்கிறது என்றால் அல்லாஹு கால உலகத்தை படைத்து வானம் பூமி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை ஏராளமான படைப்புகளை எல்லாம் படைத்தான் இவைகள் எல்லாம் அல்லாவுடைய அத்தாட்சிகள் என்பதால் அல்லாம் பரிசுத்த அனுபவமானதை சொல்லுகின்றான் அதே போன்று நாங்கள் காணுகின்ற கனவு அல்லாஹ் சொல்லுகின்றான் அதுவும் ஒரு அத்தாட்சி என்பதாக சொல்லுகிறான் ومن آياته منامكم بالليل والنهار நீங்கள் அதாவது இரவிலை காணக்கூடிய அல்லது தூங்குகின்ற போது நீங்கள் கண்ணை மூடுகின்ற போது பகலிலோ இரவிலோ காணக்கூடிய அந்த கனவு அது அல்லாஹுடைய அத்தாட்சிகள் என்று உள்ளது அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி அல்லாஹுடைய அத்தாட்சிகள் என்று உள்ளது என்பதாக அல்லாஹ் அலுவலமானதை சொல்லுகிறான் அதான அல்லாஹுவின் நல்லதியார்களே எனவே அல்லாஹ் தந்தருக்கு இந்த அகப்பொருளை இரவிலே ஏற்படக்கூடிய தூக்கம் அல்லது பகலிலே ஏற்படக்கூடிய தூக்கம் இந்த தூக்கத்தின் போது ஏற்படக்கூடிய கனவு அல்லது மனாவில் சொல்லக்கூடிய இந்த விடயத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லிருக்கிறது இந்த உலகத்திலே உதவியாளர்களை கைகுழந்தையிலே பாதித்தியம் பெற்றவர்கள் சொல்வார்கள் எந்த விடயத்தை நாம் யோசித்துக் கொண்டு சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோமோ எந்த விடயம் எங்களை உள்ளங்களில் உறுதி கொண்டிருக்கிறதோ எங்களை வந்திருக்கிறோம் அந்த விடயத்தை கண்முடையதற்கு பின்னால் கண் திறந்திருக்கின்ற போது நாங்கள் யோசிக்கின்ற யோசிக்கின்ற விடயங்களை கண்மொழிகளுக்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுதான் களம் என்பதாக உதவியாளர்கள் சொல்லுவார்கள் அன்பான அல்லாஹுவை நல்லையாளே ஆனால் இஸ்லாம் கனவை பற்றி ஏராளமாக தெளிவாக பேசியிருக்கிறது அந்த வகையிலே கனவை மூன்று வகையாக பிரித்து நோக்கலாம் ஒரு வகையான கனவு அது நல்ல கனவு அது அல்லாவும் என்று வரக்கூடிய கனவு கனிமாவிலே இந்த கனவு நபிமார்களுக்கு வந்த கனவு அது வகையாக இருக்கும் அல்லது எங்களுக்கு வரக்கூடிய கனவு அது செய்தியாக இருக்கும் எங்களுக்கு கனவிலே வகை வர முடியாது நபிமார்களோடு செய்தான் விளையாட மாட்டான் நபிமார்களுடைய கனவு அது அல்லாவும் வரக்கூடிய நேரடியான வகையாக இருக்கும் அவர்கள் மகனை அதாவது அவர் சிவராகி மனைவிலாம் அவர்கள் கண்ட கனவை பற்றி அல்லாஹ் அவர்களுக்கு அனுபவமானதை சொல்லுவான் الله تعالى يقول فلما بلغنا مصعي قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கனவு காணுகின்றார்கள் அது எப்படியான கனவு என்றால் கணக்கு கிடைக்க அதாவது பிறவை கிடைக்காத அல்லாவும் புலமையை கொடுத்திருக்கிறான் அந்த குழந்தையை அந்த மீன ஓடித்திருந்த தகையுடைய வயது வருகின்ற போது அந்த குழந்தையை அரசு பள்ளியுமாறு அல்லாஹ் கற்றிருக்கிறான் கண்ணியமானவர்களே எனவே இந்த கனவை தன்னுடைய மனைவிடத்தில் சொல்கின்றார்கள் தன்னுடைய மகனிடத்தில் சொல்கின்றார்கள் நல்ல கனவை நான் பின்னால் சொல்கிறேன் நல்ல கனவோடு நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நல்ல கனவு கொண்டால் என்னென்ன முறையிலே நான் நடந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் அவர்கள் என்றார்கள் அனைத்துதான் அவர்கள் செய்துள்ளார்கள் அதுதான் தன்னுடைய மனைவிடத்தில் அந்த கனவை சொல்லியிருந்தார்கள் தன்னுடைய மனநிலத்தில் மகனிடத்தில் சொல்லியிருந்தார்கள் நான் உன்னை அரசு கொள்கிறமாறு கனவு கண்டேன் அல்லாஹ் எனக்கு கனவை காட்டினான் என்று சொல்லுகின்றார்கள் கண்ணியமான அல்லாஹுடைய நல்லதாகவே பாருங்கள் பிரமாவுடைய வசனத்தை உன்னுடைய அபிப்பிராயம் என்ன எந்த ஹாவராசிகளாகி அனைவராக வந்தலாம் வந்தவர்கள் தன்னுடைய மனதிலே கேட்கிறார்கள் கண்ணியமானவர்களாக அருமை மகனாவுடைய பதிலை பாருங்கள் என் அருமை மகனே உன்னை அடுத்து சொல்லிடுமாறு கடவுள் என்னுடைய அபிப்பிராயம் என்ன என் அருமை மகன் என்று மகனோடு இறக்கமான அன்பாக பெறுகிறார் கண்ணியமானவர்களே அந்த மகன் தன்னுடைய தந்தையோடு கலைக்கின்ற அந்த வார்த்தையை பாருங்கள் அருமை தந்தையே நீங்கள் நாடுகளை நீங்கள் கண்ட கனவை நிறைவேற்றுங்கள் நீங்கள் கண்ட கனவை அல்லாஹ் வகை உங்களுக்கு அறிவித்ததை நீங்கள் நிறைவேற்றுங்கள் நிச்சயமாக பொறுமையாளர்களை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்பதாக இப்ராஹிம் அலை சலாஹு சலாம் அவருடைய மகன் சொல்லுகிறார்கள் கண்ணியமான கடந்தை அவர்கள் நிதர்சனப்படுத்துகிறார்கள் அமல்படுத்துகிறார்கள் அதற்கு பின்னால் அல்லா என்ன செய்கிறான் கண்ணியமானவர்களே பிள்ளைகளை கோவானை ஆனால் இப்ராஹிம் அலிஸ்லா அவர்களுக்கு அவர்கள் எதையை கொடுத்தாலும் நிறைவேற்றுவார்கள் அதற்காக அல்லாஹ் கொடுத்த ஒரு சோதனை அந்த சோதனையும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அந்த சோதனையிலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் அது சில நாம நீங்கள் கண்ட கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள் நிச்சயமாக நல்லவர்களுக்கு நாங்கள் இப்படிதான் கூலி கொடுப்போம் நல்லொழுக்கமுடையவர்களுக்கு இப்படித்தான் கூலி கொடுப்போம் என்பதாக சொல்லுகிறார்கள் எனவே அன்றான அல்லாஹர்களே பேரன்பு நிகழ்ந்தவர்களே இந்த சம்பவத்தினோடாக நிறைய உதவிகளை நாங்கள் படிக்க முடியும் ஒன்றோ கண்ணுடைய கருத்தை கற்சிலைகளோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை அழகான வாழ்க்கை பிரயோகம் அதே போல அந்த சந்தர்ப்பத்திலும் மகன் நடந்து கொள்ளக்கூடிய முறை மகன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பிரயோகம் கண்ணியமாக இதற்கு அப்பால் ஒரு விடயத்தை பார்க்கப்படுகிறது அல்லாவுடைய கட்டளை என்றால் தன்னுடைய மனைவியா தன்னைத்தான் தன்னுடைய மனைவியா பிள்ளையா என்று பார்க்கவில்லை அப்படியே அல்லாவிற்கு முற்றிலும் கற்றுக்கொள்கிறார்கள் அல்லா அவர்களுக்கு உதவியை கொடுக்கின்றான் அடுத்து பழைவதற்கு ஒப்படுகின்ற போது அல்லாஹாலா அறுக்கக்கூடிய சக்தியை அவர்கள் வைத்திருந்த அந்த சக்திக்கு கொடுக்கவில்லை அண்ணான அல்லாஹருடைய பக்கத்திலே இருந்த ஒரு காரணம் கல்விக்கு மேலால் அந்த சக்தியை அப்படி ஓடி வைத்திருந்தார்கள் அந்த கல் இரண்டாவது அன்பான அல்லாஹுவின் உதவியாளருக்கு பின்னால் அல்லாஹ் கற்றுகிறார் சுழற்சிக்கு இருந்து ஒரு ஆணத்தை உங்களுக்காக அன்பளிப்பு செய்கிறோம் எனவே இதை நீங்கள் அழைத்து பழியுங்கள் என்பதாக அன்பான அல்லாஹுவின் நல்லதார்களே இந்த எல்லா சோதனைகளுக்கு பின்னால் அழைத்துதான் அவர்களை அல்லாஹ் இப்ராஹிம் அலிஸ்லாத்துவர்களை அல்லாஹுடைய கரையிலாக அல்லாஹுடைய நேசராக ஒன்று குடும்பத்திற்கு இல்ல தன்னுடைய மகனை அல்லாவுக்காக பொருட்க முன் வந்தார்கள் முழு உடம்பையும் அல்லாவுக்காக பொருட்க முன் வந்தார்கள் ஒரு கட்டத்தில் நகரத்திலாகிய மனிதர்களை நெருப்பில் கொண்டு வந்து போடக்கூடிய சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்திலும் நகரத்திலாகிய மனிதர்கள் செய்யவில்லை என்னுடைய அளப்பு என்னை பாதுகாப்பான் என்னுடைய ரப்பு நெருக்கை எந்த எந்த நெருப்புக்கும் கட்டக்கூடிய ஆற்றலை சக்தியை கொடுத்திருக்கிறானோ அந்த அந்த நெருப்பிலிருந்து என்னை பாதுகாக்க போதுமானவன் எந்த அளவுக்கு என்னுடைய மனதை அழைக்காமல் கத்திலிருந்து பாதுகாத்தானோ அதே அளவு இந்த நெருப்பில இருந்து என்னை பாதுகாப்பான் என்ற நம்பிக்கையோடுதான் கலர்கிறார்கள் மறைக்கிறார்கள் ஒன்றார்கள் துவாவோடு அங்கே அவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் துவாவோடு அவர்கள் ஈர்த்தினாலும் அவர்களுடைய கால்கள் கட்டப்பட்டு போடப்பட்டாலும் அல்லாமல் நெருப்பு கட்டுகிறான் பலதோ சலாமன் அலா இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய ரப்பல்லவா அல்லாஹ்வுடைய ரப்பல்லவா அல்லாஹ் ரப்போடு செல்கிறார் என் நீ சாந்தத்தை கொடுக்க வேண்டும் குளிரையும் கொடுக்க கூடாது சூட்டையும் கொடுக்க கூடாது அது இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலைமையை சூட்டையும் தாங்க முடியாது குளிரையும் தாங்க முடியாது அது இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலைமையை கொடுக்க வேண்டும் என்று அல்லா எந்த நெருப்புக்கு பற்றக்கூடிய ஆற்றலை சக்தியை விட்டானோ அதே நெருப்போடு பேசி நெருப்பு இப்போது மீத மனிதர்கள் நடத்தப்படும் கொள்ளக்கூடிய முறையை இந்த நபியோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை பஸ்த கூடாது என்றெல்லாம் கட்டளிடுகிறான் அந்த நெருப்பு பஸ்தவில்லை ஹலர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பாதுகாக்கும் எவ்வளவு நாள் இரண்டு நாள் நூற்றி எழுப்பல்ல பல வருடங்கள் ஊற்றிய நெருப்பு அல்லா அந்த நெருப்புக்கு சத்தை அந்த பக்கக்கூடிய சக்தியை கொடுக்கவில்லை இது ஒரு வகையான சோதனை கனிமானவர்களே இன்னொரு வகையான சோதனை கொடுத்தால் ஏராளமான செல்வங்களை கொடுத்திருந்தான் அந்த செல்விகளா அல்லாஹும் கொடுப்பதற்காக முன் வந்தார்கள் அது அத்தாக்க ஹதீஸ் சிந்தனை மாத்திரம்தான் அந்த உள்ளத்தை பற்றி அதான் சொல்லுகிறான் இது அல்லாவுடைய சந்திக்க வருகின்ற போது அல்லாவுடைய சன்னிதானத்துக்கு வருகின்ற போது உள்ளமாக அறிவும் தனியும் உள்ள அந்த ஈரேற்றமான உள்ளமையாகத்தான் நான் என்பதாக அல்லா பரிசுத்த அனுப்புவாங்க மதத்தையும் அழைக்கிறார்களையும் பற்றி சொல்கிறார் அன்பான அல்லாஹின் நிறையார்கள் எதை சொல்லுவது என்றால் அவர்கள் பல சோதனைகள் எல்லாம் கொடுத்தான் இந்த சோதனை எல்லாத்துக்கும் அப்பால் தான் அல்லாஹ் அவர்களை அல்லாஹுடைய நேசராக அன்பானவர்களே அவர்கள் கண்ட கனவை வாழ்க்கையை அவர்கள் உண்மைப்படுத்துகிறார்கள் அது அவர்கள் கண்ட கனவும் வகை அது ஒரு இயக்கத்தவை எனவே எங்களுக்கு அதான் ஒரு கடவுள் வாழ்கிறார் தன்னுடைய மனதை அரசு பழிக்க வேண்டும் அல்லது நீங்க வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கண்ணியமான அல்லாவுடைய நிலையாகவே அதை அங்கே அவர் நிறைவேற்ற முடியாது அது ஒரு ஆபத்தான காரியமாக இருந்தால் சரியாக அனுமதிக்கப்படாத காரியமாக இருந்தால் அதை அங்கே அவர்கள் அதாவது அமல்படுத்த முடியாது அது நபிமாறுகளுடைய கனவு அது வகை அல்லா நேரடியாக அனுப்பக்கூடிய தூரத்துவம் அது செய்தி வகையாக இருக்கும் அது கட்டளை அதை நிறைவேற்றவே ஆனால் எங்களுடைய கனவுகளை செய்தான் போக்கிடுவான் அதனால் எங்களுக்கு வரக்கூடிய கனவுகளை கட்டளை வர முடியாது அதை யோசித்து பார்த்துத்தான் நீதி நியாயம் பார்த்துத்தான் அதில் சமத்துவம் பார்த்துத்தான் அந்த வழியை நான் ஈடுபட வேண்டும் என்று அல்லாஹ் நிறைய அத்தியாயத்தில் அதே போல ஒரு மனிதன் நல்ல கனவு காணுகிறான் என்றால் அந்த மனிதன் செய்யக்கூடிய ஒரு விடயத்தை சொல்லலாம் வடிவத்தில் சொல்லி சொன்னார்கள் அந்த மனிதன் முதலாவதாக அல்லாஹுவை புகழ வேண்டும் அவசியராமை அழைத்தால் அல்லாஹுவை புகழ்ந்தார்கள் கண்ணியமானவர்கள் அந்த கனவினூடாக ஏராளமான படிப்பிலைகள் அதே போன்று இரண்டாவதாக அந்த கனவு சம்பந்தமாக அல்லாவிடத்தில் நாங்கள் பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும் இப்ப யார் ஒரு கனவை கண்டுவிட்டேன் அல்லா இது ஒரு சிலர் என்ன சில கனவுகளை கண்டுவிட்டால் இப்படியா ஒரு கனவு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று ஆளை விட்டால் யாரும் இல்லை என்று அவர் அங்கே உயர்ந்து செல்லப்படக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அப்படி யாரும் முயற்சி விடக்கூடாது தன்னை காட்டி அல்லாவை புகழ வேண்டும் தான் மூன்றாவதாக தான் நெருக்கமான ஒருவருக்கு அந்த கனவை சொல்லலாம் கண்ணியமானவர்களே நான் நெருக்கமான வருடத்திலே அந்த கனவை சொல்வது ஒருவர் அல்லது மிகவும் அன்பு இல்லாத ஒருவர் அந்த சொல்ல அது சில சில எங்களுக்கு செய்வார்கள் சில பொறாமைக்காரர்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தினால் அவர்களுக்கு கனவை ஏற்படுத்தி சொன்னால் சில வேலை அவர்கள் ஆபத்தை எங்களுக்கு உண்மையுள்ளார்கள் எனவே அந்த கடவுள்களை எங்களுக்கு விருப்பமான ஒருவரத்தில் தான் சொல்ல முடியும் அதை சாதாரணமாக அவரத்து இப்ராஹிம் அலைசுலாத்து அவர்கள் கண்ட கடவுளை தன்னுடைய மனைவிடத்திலே சொன்னார்கள் தன்னுடைய மனநிலத்திலே சொன்னார்கள் அதே போன்ற அவர் பெருமான சொல்லலாம் அறிவிப்போம் ஏராளமான கடவுளை கண்டிருக்கிறார்கள் அந்த கடவுள்களை பதிலாவது எல்லாம் வந்தால் அதே போல் இன்னும் அவருடைய பல மனைமார்கள் அவர்களின் முக்கியமான அனைத்தாவது எல்லாம் வந்தால் ஆன்மா போன்ற தன்னுடைய மனைமார்களுக்கு அந்த கதவுகளை வார்த்தையை கொண்டு சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த கனவுடன் நாம் அல்லாவிடத்திலே துவார்ந்திருக்கிறார்கள் அல்லாவை புகழ்ந்திருக்கிறார்கள் செய்தியை குரான் மதிப்பு காண முடிகிறது அன்பான அல்லாஹ் நடக்கிறார்களே அதே போன்று இன்னும் ஒரு விடயம்தான் அந்த கனவு சம்பந்தப்பட்ட விடயங்களை எல்லாவற்றில் அதிகமாக நாங்கள் தொடர்ந்து துவா செய்து எங்களை வழக்கத்தில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் மாற்றமாக கெட்ட கனவு காணுகிறான் அருவறுப்பான கணவனை காணுகிறான் ஆபத்தான கணவனை காணுகிறான் கண்ணியமானவர்களே முதலாவது அவர் செய்யக்கூடிய வேலை தூக்கி உடனே மாற்ற வேண்டும் அப்படி இருந்தால் அந்த கனவை திரும்பி திரும்பி காண அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது என்ன செய்வது தூங்கிய திட்டியை முதலாவதாக மாற்ற வேண்டும் இரண்டாவதாக என்ன செய்யும் மூன்று முறை தன் இடது பக்கம் இலேசாக அவர் துப்ப வேண்டும் நாலாவது கண்ணியமானவர்களே அடுத்த மூன்றாவது விடயம் அதன் கெடுதியில் சைத்தான இருக்கும் அல்லாவுடைய பாதுகாப்பு தர வேண்டும் அந்த கனவின் பிரதியை விட்டும் அந்த செய்தான் அப்படியான கெட்ட கடவுளை உண்டு பண்ணிய செய்தானை விட்டும் இன்னும் எங்களுக்கு என்னென்ன விடயங்களால் ஆபத்துகள் ஏற்படுமோ அந்த எல்லா விடயங்களை விட்டு மல்லாவிடத்திலே பாதுகாப்பு வேண்டிக் கொள்ள வேண்டும் நான்காவது முடியமாக இருந்தால் இறந்த ரக்கா எழுந்து எழுந்து ஒருவருக்கு இரண்டு ரக்கா பொழுது விட்டு அதற்கு பின்னால் நாங்கள் தூங்க வேண்டும் மாணவர்களை தூங்க வேண்டும் ஐந்தாவதாக கண்ணியமானவர்களை சகோதரர்களே எங்களை சமூகத்தில் நடக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாதான் கெட்ட கனவு விளங்கியிருக்கிறது ஐந்தாவது விடயம் கெட்ட கனவு யாராவது கண்டா அதற்கு யாரிடத்தில் விளக்க கூடாது யாரிடத்தில் அப்படி விளக்கம்தான் கேட்க வேண்டுமா இருந்தால் அன்பானவர்களே சரியாக்கிற வழிகாட்டுதலை சொல்லிருக்குது நான் கண்ட கனவுகளுக்கு இடத்தில் சொல்லுவதை கேட்காமல் இப்படியான ஒரு விடயம் இருக்குது கனவுல இப்படியான ஒரு விடயத்தை கண்டா அதுக்கு என்ன விளக்கம் என்று கண்ணை அடையாளப்படுத்தாமல் பொதுவாக ஒரு கேள்வியாக கேட்கலாம் ஆனால் அப்படி கேட்பது மூலம் அதுலேயும் ஒரு விடயம் விருப்பமாக இருந்தால் அதையும் நான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் சரியா தெளிவாக சொல்லி தருகிறது கெட்ட கனவுக்கு யாரும் விளக்கக்கூடாது அது எம நமக்கும் என்னை படைத்த அல்லா அந்த அல்லாவுக்கு மாத்திரம் தெரிய வேண்டும் அதனால் அல்லாஹத்தை பாதுகாப்பு ஏனென்றால் கனிமன இருக்கிறார்கள் கெட்ட கனவுக்கும் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு கிராமவாசி வருகிறார் ஏன் வருகிறார் தெரியுமா அவர் கண்ட ஒரு கெட்ட கனவு அந்த கனவுக்கு விளக்க கேட்டு வருகிறார் பெருமானா சொல்லலாக அடையப்பட்டதும் அவர்களிடத்திலே வந்த அந்த கிரமவாசி அல்லாவை கூறுவரே எனது தலை வெட்டப்பட்டு அது ஒரு நோடுவது போன்றும் அதை பின்கான நான் செல்வது போலும் இது ஒரு கடவு கண்டேன் நாயகமே இது எதற்கான இந்த கனவை நான் கண்டிருக்கிறேன் என்று அவர் இலக்கை கேட்ட போதும் பெருமானார் சதல்லாக வழங்கி வசல்ல மன்னவர்கள் அந்த கிராம வாசியை பார்த்து சொன்னார்கள் உன்னோடு ஷெய்தான் விளையாடி இருக்கிறான் ஷெய்தான் உன்னோடு விளையாடி இருக்கின்ற இந்த விடயத்தை நீ மக்களிடம் கூறாதே இது சம்பந்தமான விளக்கங்களை தீராதே அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேவையை எங்கள் தலைவர் பெருமானார் சொல்லலாவும் வளைவு வந்துள்ள மன்னவர்கள் முஸ்லிமது சொல்லி அனுப்பினார்கள் அன்பான அல்லாவை நிலையார்களே எனவே எமது வாதிடம் இப்படியான நிகழ்வுகள் நடக்கின்ற போது நாமும் அப்படியான விலையில் ஈடுபட்டு விடக்கூடாது அதே போல சில மனிதர்களுக்கு இரவிலே தூக்கம் வராமல் இருக்கும் அங்கும் இன்னும் திறந்து தன்னுடைய தூக்கத்தை எதிர்பார்த்து வாக்கள் ஓடிக்கொண்டு அந்த மனிதர் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் தூக்கம் வரவில்லை என்றால் அந்த இடத்திலே அவர்கள் ஓடக்கூடிய ஒரு காவலையும் செல்லலாம் அழிவர்கள் அவர் கட்டித்தந்தார்கள் அது என்ன رسول الله صلى الله عليه وسلم أعوذ بكلمات الله تامات من غضبه وعقابه وشر عباده ومن حملات الشياطين وعين يحضرون إن الواو نورث அன்பாளர்களுடைய கருத்துக்களையும் பாருங்க திருமதிய பதிவு செய்யப்பட்டிருக்கிற மதி மூவாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டாவது மதிசாயை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது பெருமையா ஒரு யாருக்கு தூக்க போக இல்லையோ யாருக்கு தூக்க போக கொஞ்சம் நேரம் இருக்கிறதோ யாருக்கு தூக்கத்துக்கு அதிகமாக கனவு இருக்கிறதோ யாருடைய தூக்கம் ஆபத்தாக இருக்கும் என்று நினைக்கிறோமோ அல்லது வேறு ஒரு இடத்துல போய் நாங்கள் தூக்கம் ஏற்படுகிறது வளமையா தூங்குகிற வீட்டுல அல்ல வளமையா தூங்குகிற வீட்டுல அல்ல வேறு இடத்துல போய் நாங்கள் தூங்குவோம் என்றா ஒரு ஆபத்தான இடத்துல தூங்குவோம் என்றா என்னை கட்டாயமாக எல்லா சந்தர்ப்பங்களும் இந்த துவாவை கண்டிப்பாக கொள்ள வேண்டும் இந்த துவாவுடைய கருத்தை பாருங்கள் அல்லாவுடைய முழுமையான வார்த்தைகளை கொண்டு அவனது கோபத்தை விட்டும் தண்டனை விட்டும் அவனது அடியாறுகளின் தீங்குகளை விட்டும் எங்களிடத்திலே ஆஜராகுவது எங்களிடத்திலே வந்து கெடுதிகளை ஏற்படுத்த எனக்கு நிறைவாக நான் பாதுகாப்பு தருகிறேன் இந்த வார்த்தைகளை கொண்டு பாதுகாப்பு தருகின்றேன் என்ற துவா இது பெருமதியானது கனிமானது கொண்டு கூறிக்கொண்டு நாங்கள் தூங்கினால் நிச்சயமாக அல்லா எங்களுக்கு தூக்கத்தை தருவான் இதனால் அல்லாஹுடைய நிலையாளர்களே கனவு சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விடயங்களை உங்களுக்கு நான் தெரியப்படுத்தினேன் இந்த விடயங்களை கடைபிடித்தால் நிச்சயமாக அந்த கனவின் போது நாங்கள் நிச்சயமாக நன்மையை சம்பாதித்து விடுவோம் அப்படி இல்லை என்றால் அந்த கலவினூடாக பாவம் தான் எங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு நபிமார்கள் கடவுள் கட்டிருக்கிறார்கள் சகாபாக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அந்த சந்தர்ப்பங்களிலே நடந்து கொள்ளும் முறைகள் கனியமானவர்களை அலமானவை தெளிவானவை அவர்கள் எங்களை போன்று எங்களே சிலர் நடந்து கொள்வதை போன்று கெட்ட கனவுகளுக்கெல்லாம் எல்லாம் கட்டு செல்லவில்லை கனிமான அல்லாவின் நடிகார்களே இன்னும் ஒரு வகையான கனவுதான் சைத்தான் வரக்கூடிய அதாவது கவலை ஏற்படுத்தக்கூடிய இரண்டாவது முதலாவது வகை கனவு அது அல்லாவின் வரக்கூடிய நற்செய்தி அது சுப செய்தி அது நல்ல கனவாக இருக்கும் அது எதிர்காலத்தோடு மனிதனுக்கு கிடைக்க உள்ள பொருட்செல்வம் அல்லது குழந்தை செல்வம் அல்லது பட்டம் பதவி அவருடைய உயர் அந்தஸ்துகளை எடுத்து காட்டக்கூடிய ஒரு நச்செய்தியான ஒரு கனவாக இருக்கும் அல்லது இது முதலாவது வகையான கனவு நல்ல செய்திகளை காணுவது அந்த கனவுடைய மிக முக்கியமாக அந்த கனவு காணக்கூடிய முக்கியமான ஒரு நேரம் அது சுகமுக்கு முன்னால் உள்ள நேரம் அப்படி இல்லாத ஏனைய நேரங்கள் அந்த கனவை கண்டால் அதை பரிசீலனை கொள்ள வேண்டும் சரியா சொல்லி தருகிறது ஒரு மனிதன் காணக்கூடிய நல்ல கனவு அது சுகமுக்கு முன்னால் தான் ஏற்படும் அது பெருமதியான நேரம் அதன் மதற்கு மாறுவடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் அந்த இடத்திலே அதாவது ஊசலாட்டங்கள் இல்லாத ஒரு நேரம் பெருமதியான நேரம் எனவே அந்த நேரம் கண்ணியமானவர்களை காணக்கூடிய கனவு அது உண்மையாக இருக்கும் எனவே அந்த கனவு யாரிடத்திலாவது தென்பட்டால் அது சுப செய்தியாக இருக்கும் என்று சொல்லலாம் சொன்னார்கள் அதைத்தான் சொல்லலாம் அவர்கள் அது அல்லாவிலிருந்து வரக்கூடிய நற்செய்தியை சொன்னார்கள் இரண்டாவது வகையான ஒரு கனவு இருக்கிறது கை சார்ந்து வரக்கூடிய கெட்ட கனவு கவலை ஏற்படுத்தக்கூடிய கனவு இவாதத்தை விட்டு நீங்கள் தூரமாகக்கூடிய கனவு எங்களை மனக்குழப்பத்தில் ஏற்படக்கூடிய கனவு சில மனிதர் கண்ட காணக்கூடிய கனவை வைத்து தன்னுடைய வாழ்வையை அழித்துக் கொள்கிறார்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் தன்னுடைய வாழ்வை மாற்றிக் கொள்கிறார்கள் கண்ணியமான அல்லாமே நல்ல அது தவிர அது நிஜம் கிடையாது எனவே சரி அத்தை மார்க்கத்தை படித்திருக்கிற நாங்கள் அது சம்பந்தப்பட்ட தெளிவு இருக்க வேண்டும் இதுக்கு அப்பால் இன்னும் ஒரு வகையான தகவல் ஒரு மனிதன் யோசிக்கிறவரை விடையை உளவிலாக போல ஒரு மனிதன் சிந்திக்கலாம் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் வெள்ளி மாணவர்களை எக்ஸாம் எழுதுவதை போல் சிந்திக்கிறான் அல்லது படித்து சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் அடுத்த நாள் கிளாஸ்ல படித்து சொல்லக்கூடிய விடயங்களை நீட்டிக்கொண்டு அவர் தூங்குகிறார் அல்லது கடையில வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு முதலாளி நாளைய நாள் வியாபாரம் பண்ணுவதை போன்று நினைத்துக் கொண்டு தூங்குகிறார் கண்ணியமான இரவிலே அவருக்கு அப்படியான விடயம் பின்படுவது அவர் படித்துக் கொடுப்பதை போன்று வியாபாரம் பண்ணுவதை போன்று பரீட்சை எழுவதை போன்று இப்படியான விடயங்கள் பின்படுவது அது எங்களுடைய எண்ணங்களிலே அதை பற்றி கிடைக்கின்ற ஒன்னும் எண்ணங்களிலே மறை விடயங்கள் நாங்கள் யோசித்து நடந்து கொண்டிருந்த விடயங்கள் கண்மூடியதற்கு பின்னால் அது கனவாக செயல்படுகிறது இது ஒரு வகையான கனவா இருக்குது கனிமான எதிர்க்கும் இலக்கம் தேட முடியாது அது ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்களை பொறுத்தான இருக்கிறது கனிமான அல்லாமல் கனவு சம்பந்தப்பட்ட விடயத்தில் இன்னும் ஒரு விடயம் இருக்குது யாரெல்லாம் செல்லவாக அலைவசலம் அவர்களை கனவுகளை கண்டார்களோ அல்லாம் தூதர் செல்லவாக அலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் சைத்தா என்னுடைய ரூபத்திலே வரமாட்டான் கனவில் யார் என்னை கண்டாரோ அவர் விழிப்பிலும் என்னை கண்டு என்று சொல்லலாம் வணங்கி வந்தவர் சொன்னார்கள் அதே போன்று இன்னும் சொல்லலாம் வணங்கி வந்தவர் சொன்னார்கள் கனவில் யார் என்னை கண்டாரோ அவர் நிச்சயமாக என்னை காண்பார் என்று செய்தான் என் உருவத்தில் காட்சி அளிக்க மாட்டார்கள் இது பொங்காலில் வரக்கூடிய அதி என்ன அல்லாவுடைய கடியார்களே பெருமான சொல்லலாம் வணங்கி வந்த மனிதர்கள் யாராவது கனவுடைய காண்பதாக இருந்தால் விதமான அன்பு வைத்து அவர்களை வைத்து படித்து வைத்திருக்கின்ற போது அவர்களை கனவிலே காணலாம் ஆனால் அவர்களை அப்படி இல்லாமல் அவர்களை கனவிலே காணுவது அது சாத்தியப்பட மாட்டாது நல்லவர்களுக்கு தனவா அப்படியான கனவை ஏற்படுத்துவான் என்ற செய்தி நாம் விலகிக் கொள்ள வேண்டும் அடுத்த கட்டமான அல்லாஹே இது வல்லாமல் இன்னும் சமூகத்தில் இருக்கிறார்கள் பொய்க்கு சொல்லுவார்கள் நான் கனவு கதை என்று கண்ணியமானவர்களே மாறபூர்வமான விடயமாக இருக்கிறது சொன்னார்கள் இது மிகப்பெரிய பொய் என்றார்கள் இது பெரும் பாவ பாவம் என்றார்கள் செல்லல்லாம சொன்னார்கள் கடவுள் கண்டதான யார் பொய் கூறுவாரோ அது மிகப்பெரிய பொய் அது பெரும்பாவம் என்றார்கள் அது மாத்திரமல்ல இன்னும் சொல்லலாம் அழைவத்தில் சொன்னார்கள் தன் தந்தை இல்லாத இன்னொருவரை பார்த்து தன்னுடைய தந்தை என்று சொல்வது மிகப்பெரிய போய் இது மிகப்பெரிய பாவம் என்பதாக சொல்லலாம் அழைவத்தில் அடையாளப்படுத்தினார்கள் கல்விமானவர்களே அதே போல இன்னும் சொல்லலாம் அழைவு சொன்னார்கள் யார் பெருமான சொல்லலாம் அழைவத்தில் சொல்லாத விடயங்களை செல்லல்லாக வளைவத்தில் சொன்னதாக இந்த என்றே அவர்கள் சொல்வார்களோ அதுவும் பெரும்பாவம் அதுவும் மிகப்பெரிய பொய் என்பதாக பெருமான சொன்னார்கள் இது முகாமை பதிவு செய்யப்பட்ட ஏற்பட்டால் நிச்சயமா தந்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் அணுகி படித்துக் கொள்ள வேண்டும் அது வல்லாத ஆபத்தான ஒரு கதவு எங்களுடைய நிலைமையை நாங்கள் மாற்றிவிடக் கூடாது நாங்கள் சோர்வடைய கூடாது நாங்கள் இருந்த எக்டிவை இழந்துவிடக் கூடாது கண்டிப்பாக நாங்கள் தைரியமாக இருக்க வேண்டும் அல்லாவிடத்தில் அது நாம் வேண்டும் கனிமாவில் அடுத்தடுத்த விடயங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் நிச்சயமாக மறக்கடிக்கப்பட்டுவிடும் அப்படி இல்லாமல் அதே சிந்தனைகளை தொடர்ந்து இருப்போம் என்றால் அது எதிர உள்ளத்தை விட்டு அவசரமாக அது இயங்காது ஏனென்றால் மனிதன் அதையே சிந்து கொண்டிருந்தால் அந்த மனிதனுக்கு அந்த சிந்தனை அதிகமாக அந்த சிந்தனை மாற்றமாக அதே வேறு வழிகள் ஈடுபடுகின்ற போதும் நிச்சயமாக அவருடைய உள்ளத்தை விட்டுள்ள கிட்ட கனவு சென்றுவிடும் அப்படி இல்லை என்றால் கிட்ட கனவுகள் வாழ்வில் ஏற்பட்டால் விவாதத்தை விட்டு அவர் தூரமாகுவார் சரியா சொல்லி தருகிறது கண்ணியமானவர்களே ஒரு முஸ்லீம் ஒரு முக்மீன் மனநோயாளியாக முடியாது ஏனென்றால் அவருடைய உள்ளத்துக்கு மிகப்பெரிய மருந்து எல்லாம் கொரானை கொடுத்திருக்கிறான் கொரான் மிகப்பெரிய ஒரு சிமா உள்ளத்துல யாருக்கெல்லாம் நோய் இருக்கிறதோ அவர்களுக்கு மிகப்பெரிய சிமாவை எல்லாம் கொடுத்திருக்கிறான் கொரான் உருகின்ற போது அல்லா உள்ளத்துல உள்ள நோய்களுக்கு நிவாரணமாக கொரானை அல்லா கொடுத்திருக்கிறான் அன்னாருக்கு கொரான் உருங்கள் அல்லா எல்லா வகையான நோய்களுக்கும் சிமாவை வைத்திருக்கிறான் சூசு பாமியா எல்லா வகையான நோய்களுக்கும் சிமாவை வைத்திருக்கிறான் இரவில் தூங்குகின்ற போது துவாக்கள் ஆயத்து குறிச்சி தொழில்துறாக்களை ஓரிடத்து தூங்கினால் எந்த ஆபத்து ஒரு தூக்கத்திலே ஏற்படாது எனவே இந்த ஒழுக்கங்களை பேணி எங்களுடைய தூக்கம் விடயத்தை ஈடுபட்டுக் கொண்டால் அந்த நேகமத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக அதிலேயும் நன்மையாக இருக்கும் நாங்கள் தூங்கினது முதல் வெளிக்கும் வரைக்கும் அந்த இரவு முழுக்க நன்மைகள் செய்ததாக விவாதம் செய்ததாக நிச்சயமாக எங்களுக்கு கருதப்படும் துவாவோடு தூங்குகிறோம் துவாவோடு நினைக்கிறோம் நல்ல எண்ணத்தோடு சுத்தம் மன்னிப்பும் புகழையும் தாங்கள் வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு அடுத்த நாள் சமூக சேவைக்கு அடுத்த நாள் பள்ளிக்கு போக வேண்டும் அடுத்த நாள் மதரசாக்கு போக வேண்டும் அடுத்த நாள் சமூக சேவைக்கான பாடசாலைக்கு செல்ல வேண்டும் என்று நல்ல எண்ணங்களோடு தூங்கினால் நிச்சயமாக அந்த நாள் இல்லாத அந்த நாள் போக்கு வந்திருந்தால் அது நல்ல மூத்தாக இருக்கும் அது தோழக்கத்திலே என்னை உங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மூத்தாக இருக்கும் எனவே அல்லாமே இப்படியான ஒழுக்கங்களை மீறி இந்த அல்லா நினைப்பக்கூடிய இடத்தில் நடந்து கூட்டத்தில் இறைவாணி எங்களை கேட்டுக் கொள்வாயாக எங்களுடைய கனவுகளை சைத்தான் கூறுகிறாமல் எங்களை பாதுகாத்துடுவாயாக யாவா கனவுகளை எங்களை குடும்பங்களை யார் யாரெல்லாம் கெட்ட கனவுகள் கண்டிருக்கிறார்களோ அந்த கனவை வாழ்க்கையை நிஜமான கனமான ஆக்கிடாத யா அல்லா அதை வீட்டுபவர்களை அப்படி கனவுகள் எனக்கு நான் இருந்தால் நல்ல செய்திகளை நல்ல சுப்ப செய்திகளை நற்செய்திகளை கடவுளை காட்டி தருவாயாக யா அல்லா இவர் வாக்களை கருப்பை இருக்கைக்கு பேசிக் நல்ல தூக்கத்தை தந்துடுவாயாக யா அல்லா சுபவுக்கு எழுமக்கூடிய பாக்கியத்தோடு அவன் தூக்கத்தை தந்துடுவாயாக சகாஜத்தில் ஒழிக்கக்கூடிய நிலையோடு அந்த பாக்கியை தந்துடுவாயாக யா அல்லா இரவுகளை பெற்ற விலைகளை யாருமா அருவப்பான விதைகளை வச்சு பாதுகாத்து யாருமா இந்த சந்தர்ப்படைய தீங்களை வச்சு பாதுகாத்து யாருமா இரவுல வணக்கம் முடிந்த அந்த பட்டியல இரவு ஹயாத்தாக்கிய பட்டியல எங்களை சேர்த்துக் கொள்வாயா சகாமாக்கள் இரவு முழுக்க வெளித்து வழங்கினார்கள் யாருமா அத்தகைய பட்டியலை சேர்த்துக் கொள்வாயா சொல்லக்கூடிய தொழுகை இசாவுடைய தொழுகை உணவை ஜனாத்தம் சொல்றால் ஒரு இரவு நின்று வணங்கை கூலி என்று சொல்லலாம் சொல்லியிருக்கிறார் யாருமா அத்தகைய கூலி உடனடியாக அத்திய கூலியை பெற்றுக் கொள்ள நினைக்கிறார்கள் சமூகத்தினுடைய வழக்கத்தையும் அமீழ்ச்சிவாயாக யாவா மதரசாவை நல்ல பொருளை நடத்தி செல்லக்கூடிய பாங்கினை கொடுத்துவாயாக அதிகமான பொருளிடம் சேரக்கூடிய மதரசாவாக மதரசா அங்குள்ள பொருளாதாரங்கள் வளங்களை உன்னுடைய மனசை வளர்ப்பாக இருக்கக்கூடிய சின்னங்களை பாதுகாத்துவாயாக அடையாளங்களை பாதுகாத்துவாயாக இங்க இருக்கக்கூடிய நான்கள் பெண்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை கொடுத்துருவாயாக அவருடைய வாழ்க்கை பழக்கத்தை கொடுத்துருவாயா யாவா பரீட்சைகள் எழுதியிருக்கின்ற மாணவ மாணவர்கள் சிறந்த பெருமறை கொடுத்துருவாயா நல்ல பெருமறை கொடுத்துருவாயாக எதிர்கால சமூகத்தின் தலைவர்களாக தலைவர்களாக நல்ல ஒழுக்கம் உள்ள பிள்ளைகள் அவர்களை ஆக்கிடுவாயாக யாவா யார் யாரெல்லாம் இப்போது இருக்கிறார்களோ அவருடைய ஹஜ்ஜிகளை அவசரமாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருவாயா ஹஜ்ஜுடைய கடல் இலகுவாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருவாயா யார் யாரெல்லாம் பொருளாதார கொடுத்து செல்லார்களோ அதிக பொருளாதாரத்தை கொடுத்து செல்லார்களோ அந்த பொருளாதாரத்துக்கு மகரமாக ஈனாலே வறுமையினால பாபு ஹஜ்ஜாலே அவர்களுடைய எழுக்கப்படிய தோற்றத்தை நிறைவேற்றிருப்பாயாக உயரிய அந்தஸ்தை அவர்களுக்கு சொல்வாயா யா அல்லா ஆண்டு நிறைய மக்கள் நிறைய புறப்படுகிறார்கள் யா அல்லா அவருடைய பயணங்களை லேசாக்கி கொடுத்துருவாயா போன இடங்களை ஆபத்துகளுக்கு பாதுகாத்துருவாயா யா அல்லா அவருடைய பாதுகாப்பை எல்லா இடங்களையும் கொடுத்துருவாயா அவருடைய பிள்ளை பொருளாதாரத்தை பல கடந்த ஆக்கி நசீவாயாக யாழ்லா வாழ்க்கை எங்களுக்கு நசீவாக்கிடுவாயாக அப்படியான நியத்து சரியாகலா அந்த ஒரு முறையாவது அமுற்படுத்தக்கூடிய வாழ்க்கையை எங்களுக்கு தந்துடுவாயாக எங்களை பொருளாதாரங்களை பழக்கத்தை கொடுத்துருவாயாக யாழ்லா நீ உன்னுடைய மார்க்கத்தில் நிலைநாட்டக்கூடிய நல்ல மக்கள் கேட்டுக்கொள்வாயாக அந்த துவாவை கருத்து ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் ஆமீன்